குலபதேகுலாபிராமம் ஸ்ரீமத்வரங்கிரீவனம் பிரணவாவினோர்தலாபுதம் ஸ்ரீமத்பராங்குசுனித்யம் குருபமணீத்ய பிராகவேதானவேதான ஆதித்தருளா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு நின்றோர் மணிவண்ணா உன் சேவையில் பிறக்காப்பே நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் துறவாடியும் பல்லாண்டு படையோர் பக்கமடங்க அப்பாது கண்ணியும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு நின்றோர் மணிவண்ணா உன் சேவடியில் பிறக்காப்பே நின்னோடும் ஆயிரம் பிரிவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் குலமார் மிடல் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு பல்லாண்டு கூழாற்பட்ட நீர்களை எங்கள் உயிரை புகழக்காலம் படைப்பிலாம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை வாடாளாக படைபுரிதானுக்கு பல்லாண்டு கூறுது எழுபதாம் வந்து எங்கள் குழாம் புகழ்ந்து கூடுமணப்படையே எங்கள் பரம்பொழில் வந்துள்ளை கூறினார் நமோ நாராயணாயன் பாடபலமுடை பத்தருள்ளே வந்து பல்லாண்டு கூறினார் இந்த குலத்தை கலை ஆயிரநாமம் சொல்லி பட்டை குலத்தை படிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றார் திருவிழவில் உருவாய் அடித்தவனை பத்தனதிரப்பல்லாண்டு கோயில் புரியாதே பையுடையாக பகை குடியானுக்கு பல்லாண்டு கொடுத்து கலைஞன் உழைத்ததுழாய் மலர் சூடி கலைந்தன சூடிமை தொண்டர்களும் திருவோண திருவிழவே படுத்தவை நாயனை பள்ளி கொண்டான் பல்லாண்ட கோரும் பெருமான் துணை கடியோன் எழுத்தப்பட்ட நாடு அடியோன் கரடை குடில் விடுபட்டு திருமதுரையை செயல்படுத்து ஐந்தரைய பைனாக தலைப்பாய் உன்னை பல்லான் அபிமான லிங்கம் செல்வனை போல திருமாலே

நாராயணாயவென்று பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டென்று விழித்திறனை பரவேட்டிய சார்ந்தம் என்னும் பில்லாண்டான் தன்னை விழிபத்தோ விட்டு தன் விரும்பியவர் நவின்னுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டில் குடியவர் மன்னங்களை கவலப்போது கண்ணை கடவுள்

மலப்பழங்கள் நெஞ்சில் கொல்லா மனிதனீங்கே மிக்கசேவத்தால் உள்ளார நெஞ்சே ஒன்னறிய தனக்குத்த பேர் அமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதனீங்கே கேள்வில்லாத மிக்க சீலமல்லால் உள்ளார நெஞ்சே பொன்னறிய நலக்குத்தவேல் ஏறிய நெஞ்சே அடிபணிந்தே உன்னை பேப்பிரவி பூரியரோருள்ள சுத்தம் புலந்தீராரியன் செம்மை ராமான் கண்பு செய்ய சீரியவேருடையார் அடிக்கீழன்னை அவன் தன் பெருங்கு எத்தி முடிந்து புகழான் அஞ்சுவற்புறம்பாங்குழியை கடக்க நம் கூரத்தாழ்வான் ஜலங்கூழிய வேர் கடத்து ராமானுஷன் புகழ்வாடு அல்லாஹ் கடத்தல் இறக்கிணையாத மறுத்தமிழே அஞ்சவக்குரம்பான் குளியை கலக்க நம் கூறத்தாழ்வான் சரங்கோயவே களத்துவில் ஆமாசன் புகழ் மாடி அல்லாவுடைய களத்தால் கிழக்கிணையாக எம்பிரான் மலையின் குலத்தின் பொருளைய செங்கமே தன்னையும் கோட்டை தந்திர உள்ளத்தை இரத்தம் பரவன் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்னவை கண்டவை பொன்னடி போத்து ராமானுஷர் கண்டு கொண்டவர்தான் சென்னையில் சோழ திருவுடையார் என்னும் சீரியன்மனை செம்பல் செந்தமையார் ராமானுஜன் சொல்லலாது திறனை பாடங்களே துதிக்கும் பரமன் புண்ணியமான வந்து அழைப்பவன் சுடி குளத்தாழ்தல் வருவாள் வாழ்கின்ற வல்லாள் ராமானுதன் நம்மாமை தலபடுதங்களையே ஆழ்கின்றாள் வந்து அழித்தவன் சுழி குலத்தவள் சொல்வருளால் வாழ்கின்ற வல்லாள் துயரங்கள் முங்கிய இன்பங்கள் வைத்துயரங்கள் யார் கண்ணவங்களின் தந்தவள் தனக்கு உலகில் யாரை

விளக்கோர் அறிதரன் ராமானுதனக்காரப்பிரான் அமுத திருவாயிர தொழில் இசையணந்தோர் பெண்ணையும் சிலங்கள் நாளமுடியை

ரத்தனத்தை எப்போதும் வைத்து இடத்திலொப்பாரிடாத உரிவிடையன் வந்த நெஞ்சில் வைத்து முப்பொழுதும் வாழ்த்துவன் என்னாகலன் பொய் புகழ்ந்தாய் பள்ளுடன் மூத்து அதனாலே துணைந்து நின்னருக்கு நேர உலகிடம் பிறப்பு அவ்வியல் வேலையார் பிறங்கே விழுந்து விட்டோங்கியவன் வள்ளல்களத்தினால் வல்வினையன் மனம் நீ நங்கள் பஞ்சேற்று வழி பின்னதன் காதல வஞ்சர்களே ஆமாதன் என்பாய் என்பாய் பறவை இல்லாது

பண்பு கிழவன் மாயன மொழிந்த அன்பன நகன் மனமே பூண்டவன் பாலன் ராமானுஜராய் எங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஏண்டு பல்யாமி பூண்டவன் பாலன் ராமானுஜரை பொருந்தி பொருந்திய தேவம் புறையும் திரளும் புகழ நல்ல திருந்திய ஞான சேவையால் வருந்திய ஞானத்தை வந்தடை தலை தருந்தவன் எங்களை ராமானுஜனை அடைபடையாளர்கள் கையாளி என்னும் படையோடு நான் தொடர படர்கண்ட சார்கமெல்லாம் புடையார்

கொண்டு அவர் பின் படரும் குணன் நல்லார் அடிகண்டு கொண்டு கண்டு என்னையும் ஆளவர்க்காய் அவனே போக்கி புறத்திட்டது ஆக்கிரிவிதியாய் ராமானுஜா நின்றருளின் மறியால் புயல் வரும் போல நமக்கிணைந்து தண்ணீரில் பெரும் புகழே செய்யும் சேமங்கேடம் பொருளன் தர்மம் எங்கள் மாதவனே கண்ணுரனை காணலாம் மன்னலி ராமானுஜன் கண்டு நன்னல் ஞானம் தலை தூயவன்

குழையத்தை நம்பி கல்லாரகரிடத்தோர் இருவேரன் மிகாமி மாறன் நேரம் பழியன் மனம் புகுந்தானை திசை நினைத்த நேரம் குடனை ராமாசனை இறஞ்சினை பரம்பரை எவ்வளவு அன்னை நாமாத்திரமும் பகலும் அகலம் பொருள பயனருவோ மக்கமான ஆயுதம் வைத்து தானதில் மன்னர் மாறி நடப்பனாய் அன்னபாரத போர் முடிய ராமானுஜனையால வந்து இப்படியில் பிறந்தது காரணம் சமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போட்டு உண்மை தரங்கள் செய்ய தாழ்வையோடார்த்தான் இவையும் ராமானுஜன் செய்யும் அற்புதம் மை ராமானுஜன் பல்லுலகெல்லாம் பல்லுலகெல்லாம் நற்பொருள் தன்னை வாழ்ந்த காட்டிய வேதங்களை வாட்டமிலா வந்தமிழ் வாழ்ந்தது மண்ணுலகில் சீலத்து இது இயல்பு கண்டவர் தொண்டர்

பத்து விழாமானுசனை இந்நாளிலத்தே பெத்தனன் வாயில் ராமாசன் மெய்மதி துறந்திரலே உடையவன் நாரணன் அறிவாரில் வருந்தம் மதுதரம் புக்கு குழந்தைகள் சுடர்மை கிடந்தது

குவலயத்தே மண்டி வந்தேனது வாரியர்கள் வாரியத்தே என்னையவர்கள் தாழ்வத்ததே குணத்தினருக்கு அன்னாரத்தது நம்மி ராமாதன் தந்தையான் கொண்டு அரண்மை வழக்கு வழங்குப்பது மனத்திற்கு அத்தானம் கொடுப்பது மனமகிழ்ந்த வணங்க வைத்த கரணமே சொன்னேன் பணியம் நல்ல தந்தவரங்கரம் தந்தரன் தந்திரன் தானது தந்து எந்த ராமாயண மாதர் வந்தெடுத்த என்னையம் பார்த்து நிகழ்வையும் பார்த்து என்னை வழிகுலத்த உன்னையம் பார்க்கு அருள் செய்வதே நலன்பார் பின்னையம் பார்க்கு உன்னை சார்ந்தார் அன்புதான் சிந்தையந்தாள் எனக்கேல் அன்புதான் மிகவெங்கோர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு தீர்ந்ததன் செய்கை முன் செய்வனை நீ செய்வனை அதனால் பேர்ந்தது வன்மை ராமானுசாயம் சமய தூய உள்ளம் பண்போடு தம் வைத்தவன் கண்ணை ராமாசம் மிக்கவன் மண்மையாளும் தன் மாதகபால அதுவிடையன் கண்டையாள இத்தரணியோர் ஆஞ்சரலா கொண்டு உரைப்பவர்

திருவேங்கடப்பொற்கொண்டவ வைகுந்தனாடும் குழவியவாக்கத்தின்பம் திருவண்ணிடமலத்தாள் எந்த அம்மலை பாய்ந்தவன் கீர்த்தினால்

ஐயப்பனாரிப்பர் மையத்துள்ளோர் நம்ப வல்லார் திறத்தை பரவாதவர்கள் விடத்தும் எப்போதுமே தொழம்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோழனை அடைக்கே தொண்டுபட்டவர் வாழ் சார்பின் தானையால் பேருன் என்ற புண்ணியனோர் திருவுத்த கீர்த்தி ராமானுஜன் எண்ணம் சீர் சீர்வேதம் செய்து நல்வேதல்கொண்ட வீட்டு எழுதினேன் உன்னுடைய கார் கொண்டவன்மை ராமானுசா இது கண்டு கொண்டேன் ராமானுஜன் தன்னை காணவே துண்டு கொண்டேன் வாய்மரத்தின் பாதமெல்லாம் எந்த அண்ணாவிற்கு யாரொன்றும் பத்தி அப்பத்தி விடாதே

உரிமைக்கரன் இப்போலத்தில் வந்தவை போலும் தினமாசா நின்பொல் தினமாற்றுவரே அதுகால் ஏத்தவெண்ணே கொண்டிருக்கிறோம் வாய் எண்ணெட்டஞ்சு நீக்கம் பூந்தடையல் வளையார் பிறப்பில் வருந்தவர் உலகிருள் நீங்க நாதன் அரங்கரண்டம் பொருள் சுரந்தான் எம்மி ராமானுசன் மிக்க புண்ணிய புறவர்க்கெண்டரங்கேட்டி ராமானுசா இன்னனே புகுந்து என் கண்ணுள் அண்ணன் சொல்ல நிர்ணய காரணம் கட்டுள்ளே கிழக்க வெட்டி களைந்த ராமானுஜன் நம்மை ராமானுஜன் தன்னை சார்ந்தவர் குவந்திருந்தேன் அவன் சீரண்ணி யானொன்னவுள் வெண்ணெண்கள் விளைவிப்பான் மண்ணின் தலை துதித்து உய்மறை நாளம் வளர்ந்தவன் வினையாள் இக்கணல் விளையும் திருவே கிடத்தனையாளபரவம் தடுத்தம் விழுந்தம் தடுதிரி பேர்க்கு உலரம் இறைவர் ராமானுசன் தன்னையு தன்னையு தாட்சியன் தன்னையார்

கருணை கடந்தல் கருணை நமனம் வசத்தே விடுமேசரணமென்னால் மனமேனையல்மேதற்காக்கிய பேய்களம் தாழ்வையான் சொற்கத்தலாம் பர சூரியவாதே நிற்க குறும்புசை நீசலம் மாண்டலத்தே பொற்கற்பகம் எம்பி ராமானுசமுனி போன்ற உள்ளடிப்போதும் ஸ்ரீராங்கலிருந்து அமர்ந்திட வேண்டும் ராமானுசாதி பண்ணி ஒன்றும் மாந்தகில்லாது இனி மத்தொன்று காட்டி மயக்கம் பிறவியல் உயர் கொண்டு ராமானுச நல்லது ஒன்றை ஒண்ணி நயக்கம் அவர்க்கும் இதேறி கண்டார் நல்லவர் ஐயம்மனவன் கையம் தொடம் கருஜம் காண கடல் உடையோர் பையமிதனில் உண்மன்பை என்பால் அன்னவாழ்வன் கிளர்ந்த பொன்னாகி தவிர்த்து பெருநிலை விளைந்திடம் சிந்தை ராமானுடன் தன்மை செயல் தரைப்பன் ராமாசாயன் பார்க்கல் கஞ்சல் மாயன் திருவடி கேள்விப்பான் ராமானுதத்துடன் பெரியோர் எழுந்திரைத்தாரிடம் அடியே பார்க்கல் கஞ்சல் மாயன் திருவடை கேள் விழுந்திருப்பார் நெஞ்சில் பாதலை ஆமானுசை துணிம்பதியோர் எழுந்திருத்தார் அடியேனுக்கு இருப்பிடம் நமக்கே ஆதித்தருளாய் பேசுகின்றேன் மன்னிய சேர்வன்பாவில் உபதேச மார்க்கத்தை சென்ற செய்தவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்ற மன்னிய சேர்வன்பாவில் இகழில் வந்தவன் என்று இகழ்கை ஆச்சரியமோதான அருள் அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமலை தன்னுடனே அருளைச்சேல் வாழி அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமலை தன்னுடனே செய்யார் புலைமைய அருள்மாறன் சேரல்

தேசுடனே தோன்று சிறப்பு மாநிலத்தில் வந்துரித்த கார்த்திகையில் கார்த்திகை தமிழ் மறைக்கு

என்னிதனைக்கே தமிழுரைக்கே புகழ் மாமரையோன் தொண்டரடி பொடியாழ்வார் அப்பால் நான் மறையோர் கொண்டாடும் இன்னத்தையர் மனத்துக்கு சாத்திரான் பிறந்த நாள் என்று நத்தவர்கள் கொண்டாடும் குலசேகரன் பிறப்பான் நல்லவர்கள் கொண்டாடும் யாரும் பேரம் தமிழ் செய்தால் குருகை நாதனவதலை குருகை கொண்டோ உருவாதங்கள் ஒப்ப தெங்குரை கொண்ட ஒருவா இன்னைக்கு தமிழ்நாடு வாழிய நம் பட்டர் விழா வந்துரித்த நல்லாடியல் சோழ எப்போதும் சிந்தித்து மக்குள்ளாழ்வார்கள் தங்களால் பரிவாலே வில்லிபுத்தோர் பட்டால் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாக பல்லாண்டுக்கு ஒப்பதோர் வைத்தார் பிரியாழ்வாக்கப்பெருவர் செய்தரமாழ்வார்கள் தமிழ் அவர்கள் பைடல் நெஞ்சேனி உணர்ந்தோரு பல்லாண்டுக்கு ஒப்பதோர்களார் உண்டா பிரியாள் மார்க்க பெருவர்களோன் செய்தருளும் ஆழ்வார்கள் தமிழ் அவசியங்கள்

வைகுந்தவான் போகன் தன்னை கண்டு ஆழ்வார் திருமகளாய் ஆண்டாள் இறந்த திருவாரி புறத்தே கொண்டார்

ஸ்ரீராமன் சித்திரை எழுதி திரளாளர்கள் மத்துள்ளாள் வார்கள் வந்துதித்தாள்களிலும் உத்தரமாக்க நினைஞ்சே மத்திரமாம்பலம் போல் சேர்த்த மதுர கவிதைகளை ஆத்தவர் ஆரியர்கள் என்னை சாத்துகின்றேன் எதிராசதம் பிறப்பால் நாத்திசையும் கொண்டாடும் ஆய்வார்கள் தாங்கள் உதித்தரலம் சித்திரையில் செய்ய திருவாயிராக இவ்வைரங்கமக்கா வந்துதித்தனாலன் பங்குரையனோர் சீர்கடியந்தோன்னியவோர் ஓங்கு முறையோர் குலசேகர ஊரண உழைப்பர் வாழ்த்ததில் வஞ்சின் மடத்தில் குலவர் விண்ணவரை விழிவத்தோர் நிறைந்த பக்தி சாரர் எழில் மாறன் மக்கள் வீரான் வாழ்ந்து அவர்கள் செய்த வியாக்கியங்கள் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோ செயல்களைய தாழ்வாழ்பவர்கள் எப்பொழுதும் நீர் அவர்வால் சென்னக கூசி முதலான நம் தேசிகளை எல்லாம் பேரமணமே உண்டோ வழியா ஆசையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரப்படுத்தார் என்ன இதற்கு ஜனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலர் என்ன இதற்கு நம்பெருமாள் எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலை எல்லாம் நங்கிய பிள்ளை எல்லார் வழக்கு திருவிழி பிள்ளை திருவாய் மொழியை காத்த புறவாளன் அந்த மொழி பொருளை தேர்ந்துரைக்க வல்ல குருவார் இக்காலம் நெஞ்சுடனே மாறன் மறை பொருளை அன்னுரைத்தது இன்ப மிகவாராகியர்கள் ஆர்வமுடன் மாறன்மறை பொருளை ஆய்ந்து உரைத்தது மாறன்மறை பொருளை சொன்னது இருபத்தி நாலாயிரம் பிள்ளை மாறன்மறை பொருளை நன்குரைத்தது இது முப்பத்தாறாயிரம் பிள்ளை வள்ளல் வடக்கு திருவிழி மறைப்பொருளை நன்குரைத்தரு இடுமுப்பத்தாரிய மனவாரத்தீயர் பின்போரங்க தெரிந்து பேசுகிறேன் தாயின் பொருளுரைத்தது ஏழமேல் பன்னீராயில்லை பெண்கள் வைக்கும் தெரியா வியாக்கியல் செய்வாய் அருளை செயல் பொருளை ஆரியர்கட்கு போது அருளி செயலாய் தந்தே வியாக்கியர்கள் நாலிரண்டுக்கு இந்தியாவை அமைக்கவில்லையே வையகுருவின் தம்பி மன்ன மணவாள செய்யும் அவை தாமும் வழக்கு திருவீத பிள்ளை ஆரணவாங்கிமொண்டம் கொடுத்தார் பின்னதனை தான் கொடுத்தார் நானூர் பிள்ளை கவர்தான் நல்ல மகனால் கவர்தான் மேலோக்கீழ்ந்தார் நஞ்சிய நம்பிள்ளை என்றார் அவரோர் சாத்திடுகிறாமங்கள் தான் என்ன நஞ்சே மாழ்வார் நஞ்சிய நம்பிள்ளை என்றார் அவரோடனே தாயோர் தான் என்ன நஞ்சே ஏத்ததனை சொல்லுடி கந்தானை கோலப்பல்லம் புகழ்பார் என்ன உலகாரி நம்பே விலகாமல் நிலதற்கு

பொன்னைக்கில்லை புகழலையும் பார்த்தவையே புகழ்ந்தவர்கள் நம்மை மிகக்கொண்டு சீர் வசன பூஷணம் என்னும் பேர் இக்கலை கிட்டார் எல்லாம் அறிவார் ஆறு சொன்னேண்டாக அத்தனை உள்ளமே எல்லாருக்கும் அண்டாத உங்களுக்கு சொல்லேன் ஆள் பொருளை கத்தலுக்காம் நிலையில் கேட்ட இளம்பொருளை சிந்தரன்னே மாதவேவோ நமனந்தே வான் பொருளை கல்லாததென்னோ சம்பிரதாய தமிழையார் கேட்டால் மெச்சுகாக்கியிருந்தாய் அதிகரியம் நே வசனபூஷணத்தை கத்தமதியுடையீர் மத்தியத்தை வசனபூஷணத்தை செம்பருடை சிதரன்னால் தேரிடுமா நின்றதையோ உத்தமக்கு பின்பு அன்பு அன்னில்லாதார் அன்புதான் நாடு தானளிக்க வேண்டியால் ஆதலால் நன்னார் அவர்கள் தேனார் கமல மகள் கொழுன தானே வைகுண்டம் காலத்தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுண்டம் உங்கள் நம்பதத்தே வையம் அன்புதன்னை இந்த மாநிலத்தில் பையரவில்

ஆதாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே ஆதாரிய சிச்சனாவீரை பேணுவன் பேசார சிச்சனவன் தீர்வடிவுடன் வாக்கு மலன நுண்ணறிவை கேட்டு வைத்த ஆர்க்கவன் நேரிற்கு எளிதார் பெருமாள் அடிமைகள் செய் அன்றிலையை நல் அருளாதே போர்வார்கள் சீத்தலர்கள் அண்ணனஞ்சே நன்னறி சேராத்தியரம் ஆத்தியராத்தியரமாத்தனஞ்சே முன்னவரம் விட்டு நல்ல கூடியிருப்பார்க்கு உடமதுவே யாம் சேர்த்து சேர்ந்திருப்பதொன்னுக்கு இழந்த நேரங்கள் மது கூடியிருப்பார்க்கு குணமதுவே யாம் செறிவு கொண்டார் ஒழிந்த முறையப்பாமல் கேட்டு பின்வார்ந்து அமதனை பேசாதே சொல்லி இது சொத்த உபதேச வரவாத்ததென்பர் மூர்க்கராமால் பொழிந்த சொல்லி இதர் என்றான் மந்திர பிடமாயணி ராமானுஷன் மனத்து இன்னரான் மந்திர பிடம் எந்த நிலையத்தில் தலைக்கு நம்மை குந்தம் தொடர மாநிலத்தோட எண்ணம் பொறுப்பிட மாயனுக்கென்ற மந்திர பிடம் மாயணி ராமானுஷன் மனத்து இன்னவன் மந்திர பிடம்

உடல்தோறும் பிறந்திரங்கேயனம் சொல்லுவதன் உண்டு தொண்டர்கே அன்பத்திருக்கும்படி என்னையாக்கி அங்காற்படுத்த அணியாக மன்றம் பங்கயமாவர் பாவை அணியாத வண்ணம் பங்கையமாவர் பாவையில் போல்ல தங்கியதம் நாய் தடை கடைஞ்சு நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி பூ மன்னவே நெஞ்ச சொல்லுவோம் அவன் நாமங்களே பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி ஊராயிரம் அல்லான் நெருந்தோர் மணிவானா புலமார் பூர்வாதா அடியர்கள் மனுத்தாரங்கள் கோருவார் பாப்பைகளை கொடு